திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்புகலூர் வர்த்தமானீச்சரம் திருச்சிற்றம்பலம் பட்டம் பால் நீரமதியம் படர்ஷடை சுடர் விடு பாணி நட்டம் நல்லீருளாடும் நாதனார் நவின்றுரை கோயில் புட்டன் பேடையோடாடும் பூம்புகலூர் தொண்டர் போற்றி வட்டம் சூழ்ந்தடி பரபும் வர்த்தமானி சரத்தாரே முயல் வளாவிய திங்கள் வான்முகத்தறிவையின் தேரிவை இயல்வளாவியதுடைய என்ன முந்தேயம் பெருமான் கயல் வளாவிய கழனி கருநிற குவளைகள் மலரும் வயல் வளாவிய புகலூர் வர்த்தமானி சரத்தாரே தொண்டர் மூழ்கே துணையலும் சாந்தமோ பூகையோ கொண்டு கொண்டடி பரவி குறிப்பறி முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண்குளீர களி பரந்தொளி மல்கு கள்ளார் வண்டு பண் செய்யும் பூகலூர் வர்த்தமானி சரத்தாரே பண்ண வண்ணத்தராகி பாடலோடாடலாராத விண்ண வண்ணத்தராய விரிபுகலூரரோர் பாகம் பெண்ண வண்ணதராகும் பெற்றியோடாணினை பீடைந்த வண்ண வண்ணத்தெம்பெருமான் சரத்தாரே ஈசன் ஏறமர் கடவுள் இன்னமோதெந்தயம் பேருமான் செல்வ நீற்ற பொலிவுடை பூம்புகலூரில் மூசுவண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய்மூடி மேல் வாசமாமலருடையார் வர்த்தமானீச்சரத்தாரே தளிரிளங்கோடி வளர தங்கயம் இரிய வண்டேரே கிளறிளம் மூழை நூழைய கிழித்தரு பொழிற்புகலூரில் உளரிளஞ்சூனை மலரும் ஒளித்தரு சடைமுடியதன் மேல் வளரிளம் பீரையுடையார் வர்த்தமானீச்சரத்தாரே தென்சொல் விஞ்சமர்வட சொல் திசை மொழி எழில் எழிலரம்பெடுத்து துஞ்சு நெஞ்சீருள் நீங்க தொழுதெழு புகலூரில் அஞ்சனம் பிதிர்ந்து அனைய அலைக்கடல் கடைய அன்றெழுந்த வஞ்சனஞ்சணி கண்டர் சரத்தாரே சாமவேத மோர்கீதம் ஓதிய தசமுகன் பரவும் நாமதேயமதுடையார் நன்குணர்ந்தடிகளென்றேத்த காமதேவனை வேவ கனலரி கொழுவிய கண்டார் வாமதேவர் தன் புகலூர் புகலோர் சரத்தாரே சீரணங்கூர நின்ற செருபுரு திசை முகலோடு நாரணன் கரு தழிய நகை செய்த சடைமுடி நம்ம பர் ஆரணங்கோரம்பூமையை அஞ்சுவேத்தருளுதல் போரூட்டால் வாரண தூரி போர்த்தார் வர்த்தமானி வர்த்தமானீச்சரத்தாரே கையிலுண்டுழல் வாரும் கமழ்த்துவராடையினால் தம் மெய்யை போர் தூழல்வாரும் உரைப்பன மெய்யன வீரும் வேல் செய்யில் வாழை களோடு செங்கையல் குறி கொள்ளும் பூகலூர் மைக்குள் கண்ட தெம்பெருமான் வர்த்தமானீச்சரத்தானே பொங்கு தன் போர்நல் சோழ்ந்து போதணி பொழில் புகலூரில் மங்குல் மாமதி தவழும் வர்த்தமானீச்சரத்தாரை தங்கு சீர்த்திகள் ஞான சம்பந்தன் தன் தமிழ் பத்தும் எங்கும் ஏத்த வல்லார்கள் எய்துவரிமையவருலகே சுவாமி வர்தமானேஸ்வரர் அம்பாள் கருந்தார் குழலி திருச்சிற்றம்பலம்